திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர்கோன் ஐனார் அருளி செய்த க்ஷேத்திர திருக்கோவை திருச்சிற்றம்பலம் ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்ற நற்றம்பலமே நண்ணாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே கடுபடுத்த நீர் கொடுபா காடிதா என்று நடுநடுத்து நாவடங்க முன்னம் பொடியெடுத்து பாழ் கோட்டஞ்சேராமுன் பன்மாடத்தின் குடந்தை கீழ்கோட்டங் செப்பிக்கிட குந்தி நடந்து குனிந்தொரு கை கோலூன்றி நொந்திருமி ஏங்கி தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயாலழை காளை வடிவொழிந்து கையுறவோடையுறவாய் நாளும் அணுகி நலியாமுன் பாளை அவிழ்க முகம் பூஞ்சோலை ஆறுரற்காளாய் ஆரூரற்காளாய் கவிழ்கமுகம் கூம்புகையென்கை வஞ்சியனனுன்னிடையார் வாழ்தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அருந்தொருத்தி கொண்டு வாயன்னாமுன் நெஞ்சே திருந்துருத்தியான் பாதோஷேர் காலை கலையிழையார் கட்டித்தன் கையார்ந்து மாலை தலை கணிந்து மையெழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலரழாமுன்னம் திருக்கோடிக்கா அடை நீ சென்று மாண்டுபாயங்காவா முன்னம் மடநெஞ்சே வேண்டுவாயாகி விரைந்தொல்லை பாண்டவாய் தென்னிடைவாய்மேய சிவனார் திருநாமம் நின்னிடைவாய் வைத்து நினை தொட்டு தடவே துடி பொன்றும் காணாது பெட்ட பிணமென்று பேரிட்டு கட்டியெடுங்களத்தாயென்னாமுன் ஏழை மடனெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை அழகு திரிகுரம்பை ஆங்கது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறிய ஒண்ணா கழுகு கழித்துண்டலையாமுன் காவிரியின் தென்பால் குழித்தண்டலையானை கூறு படி முழுதும் வெண்குடை கீழ்பாரெல்லாம் ஆண்ட முடியரசர் செல்வத் முத்தமும்மை கடிகிலங்கு தோடேந்து கொன்றையந்தார் சோதிக்கும் தொண்டு பட்டோடேந்தி உண்பது உறும் குழியிருந்த சுற்றம் குணங்கள் பாராட்ட வழியிருந்த அங்கங்களெல்லாம் தழியிருந்தும் என்னானை காவாம் இது தகாதென்னாமுன் தென்னானை க அடை நீ சென்று குயிலாத்திருள் குஞ்சி கொக்கொத்திருமால் பயிலப்புகாமுன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னையங்கானல் சிந்தியாயில் இரு பின்னை அங்கான் திளைத்து காளையர்கள் ஈழையர்கள் ஆகி கருமயிரும் பூளையெனப் பொங்கிப் வழிந்து சூளையர்கள் ஓ காளம் செய்யாமுன் நெஞ்சமே உஞ்சேனை மா காளம் கை தொழுது வாழ்த்து இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளை குளத்து நீரளவே கிற்றியே நெஞ்சே வளை குளத்துள் ஈசனையே வாழ்த்து அருஞ்சனஞ்சேர் கண்ணார் அறுவருக்கும் அப்பதமாய் குஞ்சி வெளுத்துடலங்கோடாமுன் நெஞ்சமே போய் காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்காடு கை தொழு நீஷார்ந்து இட்ட குடி நீர் இரு நாழி ஓருழக்கார் சட் தட்ட ஒரு முட்டை நெய் தான் கலந்து தட்ட அழா முன்னம் பாச்சில் திருவாச்சிராமமேஷேர் கழிந்தது நென்னற்று கட்டுவிட்டு நாரி ஒழிந்ததுடல் இராவண்ணம் அழிந்த திராமலையா கொண்டு போயென்னாமுன் நெஞ்சே சிராமலையான் பாதமேஷேர் இழவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விழவாடி ஆவி விடாமுன்னம் மழபாடி ஆண்டானை ஆரமுதை அன்றையன்மால் காணாமை நீண்டானை நெஞ்சே நினை உள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தான் வந்து கலவாமுன் கொள்ளிடத்தின் தென் திருவாப்பாடியான் தெய்வமறை நான்கினையும் தன் திருவாய்ப்பாடியான் என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கண்ணஞ்செய்வாயில் காலத்தால் வன்னஞ்சே மாகம்பத்தானை உரித்தானை வண்கட்சியே கம்பத் தானை இறைஞ்சு கரம்பூன்றி கண்ணிடுங்கி கால் குலைய மற்றோர் மரம்பூன்றி வாய்குதட்டா முன்னம் புறம் மூன்றும் தீச்சரத்தார் செற்றான் திருப்பனந்தாள் தாடகைய இச்சரத்தான் பாதமேயே ஏத்து தஞ்சாக மூவுலகும் மாண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சங்கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டிருக்கப் பெருந் நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிர வெண்குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விழையாதே கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அறை கசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்ட பகல் உய்யும் மருந்திதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்தெதிரே காட்டியக்கால் கால் பைய எழுந்திருமியான் வேண்டேன் என்னா முன்னெஞ்சே செழுந்திருமயானமே திருச்சிற்றம்பலம்